எமது நாட்டில் காலத்துக்கு காலம் சமூகத்துக்கிடையே பல்வேறு நோய்கள் தலையெடுக்கின்றன இதேபோன்றே டெங்கு நோயும் காலத்துக்கு காலம் தலையெடுத்து வருகின்றது இந்த நோய் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆட்கொல்லி நோயாக பரவலாக காணப்பட்டது இருந்தபோதிலும் இந்த ஆண்டில் ஆரம்பத்திலேயே டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருந்ததாக வைத்திய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன எனவே நாம் இரண்டாயிரத்தி நான்காம் மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் இந்நோயின் பரவல் அதிகரித்தது ஏன் என்பதனை ஆராய முற்பட்டோம் இது தொடர்பாக சகோதர மொழியில் தயாரிக்கப்பட்ட பெட்டகத்தினை தமிழில் தொகுத்து தருகிறார் எமது கிழக்கு ஊடகையில் செய்தியாளர் நவுஸ்னா இது சம்பந்தமாக பிரதேச மட்டத்தில் டெங்கு ஒழிப்பை எவ்வாறாக நடைமுறைப்படுத்துவது என்பதை பற்றி அம்பாறை நகரசபை பொதுச் சுகாதார பரிசோதகர் பி டபிள்யூ ஜகத் அவர்களிடம் கருத்தினை கேட்டபோது இதற்கு முன்னர் டெங்கு நோய் பரவும் போது மக்களுக்கு விழிப்புணர்ச்சிகளை செய்தோம் அதை தவிர பல பரிசோதனைகளை செய்தோம் அத்துடன் சட்ட நடவடிக்கைகளும் முன்வைத்தோம் இதைத் தவிர இம்முறை நாம் அரச அரசு சார்பற்ற நிறுவனங்களையும் கொண்டு வீதி ஊர்வலம் ஒன்றை ஏற்பாடு செய்து மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினோம் அம்பாறை பிராந்திய நோய் தடுப்பு பிரிவின் அதிகாரி திலக் ராஜபக்ஷ இறுதியாக கூறிய போது கட்டாயமாக இந்த டெங்கு நுழம்பு பரவுவதை பற்றிய அறிவினை மக்கள் தெரிந்திருக்க வேண்டும் எம்முடைய மேற்பார்வை பார்வையின் கீழ் மானசீகமாக இந்த விழிப்புணர்ச்சியை உணர்ந்து செயல்பட்டால் உண்மையிலே இக்கொடிய நோயிலிருந்து நிவாரணம் பெறலாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயற்பட வேண்டும் என்பதே எனது வேண்டுகோளாகும் கருத்துக்களில் இருந்து எமக்கு விளங்குகிறது டெங்கு நோய் பரவுவதற்கு காரணமாக அமைவது மக்களின் அலட்சியமும் இதை பற்றிய போதிய அறிவும் இல்லாததும் ஆகும் ஒவ்வொருவரும் தத்தமது சுற்றாடலை சுத்திகரிப்பதன் மூலமாகவும் தனது சுகாதாரத்தை பேணும் வகையில் நடந்து கொள்வாராயின் இக்கொடிய நோய்களின் சவால்களிலிருந்து நிவாரணம் பெறலாம் என்பதே எமது கருத்தாகும் இது இன்டர்நியூஸ் கிழக்கு ஊடக இல்லத்தின் ஓர் தயாரிப்பு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எம் எஸ் எம் சரோக்